திருச்சிற்றம்பலம் திருச்சேந்தனார் அவர்கள் இயற்றிய திருப்பல்லாண்டு ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் மன்னுகத்தில்லை வளர்க நம்பர்கள் வஞ்சகர் கல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமை கோனடியோ மோக்கருள் பூரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்து குடி குடி ஈசற்கு ஆட்சி மின் குழாம்பூகுந்து அண்டங்கடந்த பொருளளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டு என்றோ என்றும் புள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே நிட்டையிலாவூடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் சிட்டன் சிவன் அடி யாரை சீராட்டு தீரங்களுமே சிந்தித்து நிற்கென் அகம் நெகவூரும் அமிர்தினுக்கு ஆல நீழர் பட்டனுக்கு என்னை தன் பார்ப்படு தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே சொல்லாண்ட சூருதி போருள் சோதித்த தூய்மன தொண்டருளீர் சில்லாண்டீர் யூசீல தேவர் சிறு சேராமே வில்லாண்ட கனக தீரள் மேரோவிடங்கன் விடைபகன் பல்லாண்டு என்னோ பதங்கடந்தானு கே பல்லாண்டு கூறுதோமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே புரந்தரன்மால் ஐயன் பூசல் ஏட்ட ஓலமிட்டு என்னம் புகழறிதாய் இறந்திறந்தழைப்பயன் உயிராண்ட கோவினுக்கு செய்யவல்லமென்றோ கரந்தும் கரவத கற்பகனாகே கரையில் கரோணை கடல் பரந்தும் நிறந்தோம் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதோமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே சேவிக்க வந்த இந்திரன் செங்கண் செங்கண்மாலெங்கும் திசை திசைய கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கமுதையன் ஆர்வத்தன தேனை அப்பனை ஓப்ப அமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே சீரும் திருபூ பொலிய சிவலோகநாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்ற உற்றதார் உலகில் ஊரும் உலகும் கழற உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் வீசும்போ அறியோம் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே சேலும் கையலும் திளைக்கூ கண்ணாரிளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பு இலங்குமென்று புண்ணிய போற்றி செய்ப மாலும் மயனும் அரியா நெறி தந்து வந்தன் மனத்து அகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றனுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தனுள் ஆலிக்குமந்தன்னர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டோம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே தாதையை தாளர வீசிய சண்டிக்கு எவ்வண்டதத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமோ அருளே சோதிமணி மூடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவைத்தானு கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே குழலொலியாழொலி கூத்து ஓலி ஏ தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளபோ சென்று விம்மி மிகு தீரு அரூரின் மழவிடையார்க்கு வழிவழி ஆளாய் மணஞ்சே கொடி பேரந்த பழ அடியாரோடும் கூடி எம்மனு எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே ஆறார் வந்தார் அமர குழாத்தில்லணியோடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் போகன் அங்கீரவியோ இந்திரனோ தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் தேசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியோ மாடியோ பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே எந்த எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதமாம் எம் பேரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் அடினூரை அந்தமில்லானந்த சேந்தன் எனையே புகந்த ஆண்டு கொண்டாருயேர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் திருப்பல்லாண்டு முற்றிற்று ஒன்பதாம் திருமுறை முற்றிற்று திருச்சிற்றம்பலம்